இதுதான் உண்மையா திட்டல அவர் இல்ல என்னையும் அவருடைய பிச்சன் என்ன அர்த்தம் ஒண்ணு கேவலமாக இருப்பவர்களை கூட அவன் கருணையினால் ஆளுகின்ற பித்தன் பித்தன்னா இந்த ஆளுவதுதான் அவனுக்கு பித்து வேற எதுவும் இல்லை அதே தான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் ரொம்ப அருமை எனவே <clears throat> பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி அருமை அருமை பிழைத்தவர் பிழைத்த யாரெல்லாம் பிழைத்தன தவறு செய்தவர்கள் இந்த தவறு செய்தவருடைய அந்த தீய பண்புகளை எல்லாம் பெரியவராயிருப்பவர்கள் பொறுப்பார்கள் அதனால் நீயும் பெரியவன் நானோ சிறுமை செய்கின்றவன் என்னை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்ன திருக்குறள் என்ன இருக்குது அற்றமறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் திருவள்ளுவர் இந்த பிரத்யார்த்த குற்றம் கண்டதுன்னா அதெல்லாம் அப்படியே ஜீரணிச்சுட்டு போகுமா பெரியவங்க ஐயா அப்படி சொன்னாங்கன்னு அப்படி அப்படியே இதோ அப்படித்தான் ஒவ்வொருத்தர் ஒரு விதமா சொல்லுவாங்க அப்படி அப்படி விட்டுட்டு போய் இந்த சிறுமை குற்றமே கூறிவிடும் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் பண்புகளை வைத்து வளர்க்கறதுலாம் இருந்த பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை இதெல்லாம் படிக்கும்போது நீங்க ஒரே படிக்க வேணாம்னு பணியுமாம் என்றும் பெருமை ஒரே சொல்லியாச்சு அவ்வளவுதான் சிறுமை அணியுமாம் தன்னை ஏ அருமையா இந்த ஒன்னே முக்கால வச்சு விளையாடிட்டு போச்சு அது ஏன்னா இந்த நீளமான பாட்டு படிச்சா இதெல்லாம் படிக்காது ரொம்ப நான் மேல நாலு சீர் கீழே மூணு சீர் போட்டு ரொம்ப சுருக்கமா சொல்லி வச்சார் படிப்பான்னு நினைச்சாரு நினைத்தார் விட்டுடும் இப்படி சொன்னாலாவது படிப்பார் நினைச்சாங்க சிவ சிவ அதுக்கு மேல் நம்ம சொல்ல தெரியல அல்லவா எனவே பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி பெரியவராக இருக்கிற நீ பெருமானி நான் சின்னவன் எது செய்தால் நீ பொறுத்து கொள்ளணும்ப்பா ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி இந்த வாழ்வு மட்டும் எனக்கு வேணாம் சுவாமி நீட்டிக்க கூடாது உம்பர் நாட்டு எம்பிராணி தேவர்க்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற பெருமானி இப்படி எனக்கு செய்ய வேண்டும் எம்பிரான் போற்றி எனக்கு தலைவன் வானத்து அவரவர் ஏறு போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி நீங்க வானத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு கேட்டா ஐயா உனக்கு வந்து யார் யார் தலைவன் சொன்னா சரி எனக்கு தலைவன் சிவபெருமான் தான் எனக்கு தலைவன் சிவபெருமான் தான் இங்க சிவபெருமான் ஏறுங்கிறதுல போய் சொல்லலாம் அப்படி சிவபெருமானே நேரலை திருக்குறளுக்கு அழைக்கிறோம் படை குடி கூழ் அமைச்சு ஆறும் உடையான் அரசருள் ஏறு யார் சொன்ன படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் யாரானார் அரசருள் எனவே ஏறு போற்றி எனவே இந்த வட இப்படி எதுக்கு மேற்கோள் காட்டுறதுன்னா புலமையை காட்டல இப்ப என்ன புலமை இருக்கு கத்திரியா புலம் ஒண்ணும் இல்ல இப்படிப்பட்ட ஆட்சிகளும் அந்த அருமைப்பாடும் வழி வழியாக நமக்கு வந்தது அதற்காகத்தான் அப்போ நல்ல கூட சொல்ல முடியல சிங்கம் அல்லடா அவரு அதான் சிங்கம் ஏறு அல்லப்பாவது அப்படிங்கிறது சொல்ல என்னையா அவரு உடனே போய் நம்ம என்ன சிங்கம்ங்கிறீங்க அவர் ரெண்டு கால் தான் இருக்குது நாலு கால் இருக்க அவருக்கு இருக்கா வால் இருக்கான்னு கேட்பான் சிங்கம் என்ன பொருள் அப்படின்னு அர்த்தம் அது போல இங்க ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்றார் யாரு நம்முடைய திருவள்ளுவர் இங்க ரொம்ப அருமையாக இங்கேயும் ஏறு என்றார் நம்ம பருதியார்னு ஒருத்தர் உரை எழுதினார் அதுக்கு என்னமா அந்த இந்த மொழி மொழியெல்லாம் இருந்து தான் தொலைஞ்சிருக்கு என்ன பண்றது அவர் நல்லா வடமொழி வச்சு ரொம்ப எழுதுவார் வடமொழி ரொம்ப சேர்த்து சேர்த்து எழுதுவார் நல்ல அருமையான தமிழ் தானே இது ஆறும் உடையான் அரசருள் ஏழுன்னு தான் இது ஏறுங்கிறது அருமையான தமிழ் இவை யாரும் உடையான் அரசருள் ரிஷவம் என்றவாறு அவர் ஒரு அல்லவா இவை யாரும் உடையான் அரசருள் ரிஷவம் என்றவாறு ரிஷவ வாகனம்ங்கிறீங்கல்ல அவரு மூல என்ன பண்றது முருகா எனவே எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி அந்த ஏறுன்னு சொன்ன உடனே உடையான் அரசருள் ஏறு என்று சொல்லு வராம இருக்க முடியுமா இருக்க முடியுமா திருக்குறள் <laughs> இந்த ஆறு உடையவன் தான் உண்மையிலேயே ஒரு அரசருள் அரசனாக சிங்கம் என்று கருதணும் அப்ப படை இருக்கணும் குடி இருக்கணும் ஸ்கூல் இருக்கணும் அமைச்சு இருக்கணும் நட்பு இருக்கணும் அரண் இருக்கணும் இந்த ஆறும் உடையவன் தான் அரசருள் அரசன் என்று சொன்னார் இன்னைக்கு மேல இந்த முன்னேற்றத்திலையும் ஐயா இந்த ஆறுல இன்னொன்னு இருக்கணும்னு ஒண்ணு சேர்த்து சொல்லுங்களேன் பார்ப்போம் எதை எங்க திருவள்ளுவர் விட்டுருக்காருன்னு பார்ப்போம் இன்னொன்னு இருக்குன்னு ஏன் அதை விட்டுட்டாரு அப்படி என்று சொல்லுங்களேன் பார்ப்போம் அல்லது இந்த ஆறுல ஒண்ணு மைனஸ் பண்ணலாம்னு சொல்லுங்களேன் அஞ்சு இருக்கலாம் என்னைக்கு கீழே மூவில சொன்னான் ஒரு புண்ணியவான் எதுனால் அமைச்சு நாடு அறம் பொருள் படை நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் மாறி கூறினான் சிங்கம் அல்ல இந்த ஒண்ணுக்கே அவனுக்கு இத்தனை பல்கலைக்கழகம் டாக்டர் கொடுக்கணும் இத்தனை பல்கலைகளும் எது முறை அமைச்சு நாடு அல்ல அறன் பொருள் படை என்பதே முறையாயினும் செய்யுளாதலின் முறை கூறினான் ஏன் நீங்க படை கூடி கூட வச்சுன்னு பார்த்துட்டு உள்ள போய் நீங்க முதல்ல படையா இருக்குது இல்ல இல்ல அரசனல்ல சொல்றாரு இருபத்தஞ்சு அதிகாரத்துல அடுத்த பத்து அதிகாரம் அமைச்சு அப்புறம் தான் நாடு வருது நாடன்ப நாடா வளர்த்தன நாடு அல்ல நாட வளர்ந்தன இதுக்கு மேல ஒரு நாட்டை பத்தி என்னைக்கு இனி அல்ல இந்த நூற்றாண்டு ஐநூறு நூற்றாண்டு போட்டுமே எது நாடு சார் நாடு என்ப நாடா வளர்த்தன எந்த ஒன்றிற்கும் அடுத்த நாட்டில் நம்ம விரும்பக்கூடாது அப்ப தன்னிறைவு பெற்ற நாடார்கள் தன்னிறைவு உணவா கோதுமையா மிளகாயா அப்படி அதே போல படைக்கருவிகளில என்னென்ன படைகள் வேணும் அது அது போல உடைகள்ல என்ன வேணும் நாட்டு வளத்துல என்ன வேணும் நாடா வளர்த்த நாட வளர்ந்தரு நாடு ஒரு சிலிப்பு கொடுத்துட்டான் ஏன்னா திருக்குறள் அதுலயும் முடிஞ்சு போச்சு நாடன்ப நாடா வளர்த்தன என்று சொன்னாலே போதுமானது ஒரு சிலிப்பு கொடுத்தான் சில நாடுகள் அடுத்தது எதிர்பார்க்குதேனர் எதிர்பார்க்குதுன்னர் நாட வளர்ந்த நாடு நாடல்ல அந்த சிலிப்புக்காக பதில் சொன்னது ஆமா யாரோ ஒருத்தன் கொடுத்துருக்கான் அப்படி இல்லைன்னா வெறும் போதுமே நாடா வளர்த்தன நாடன்ப என்னமோ சொன்ன மனுஷன் இதெல்லாம் பிற மொழிகளில் இருந்தால் இன்னைக்கு எங்கெங்கயோ அவன் கூற இதுக்காக சொன்னேன் ஏறு என்பதற்காக சொன்னேன் கொம்பரார் மருங்குல் மங்கை கூற எந்நீர வெண்ணீர போற்றி கொம்பரார் மருங்குல் உமையம்மையோடு கூடியிருக்கிற கூற வெண்ணீர போற்றி வெண்மையான திருநீர் அணிந்திருக்கிறான் செம்பிரான் போற்றி சிவந்த நிறமுடையவன் தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி பொருள் வேண்டாம் உம்பரா போற்றி என்னை ஆளுடைய ஒருவ போற்றி என்னை எல்லாம் அடிமையாக கொண்ட ஒப்பற்றவனி ஒருவங்கிறதுக்கு ஒப்பற்றவணி என்று பொருள் செய்யணும் ஏன்னா ஒருவன் என்பது ஒப்பற்றவனி எனக்கு வணக்கம் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி ஒப்பில்லாதவன் தனக்கோமை இல்லாதான் திருவள்ளுவர் அல்லவா ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி தேவர்களுக்கெல்லாம் குருவன் குருமூர்த்தியாகவும் இருந்த அருள் செய்கின்றான் எங்கள் கோமல கொடுந்து போற்றி எங்க அம்மாவோடவே இருக்கிற தந்தையாக இருக்கிறாய் அம்மையப்பராக இருக்கிறாய் என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி இங்கேயே திருப்பிருந்தூர்ல எத்தனை நாள் நான் சுவாமி கொஞ்ச நாள் தான் பொருள் என்று சொன்னீர்கள் எனக்கு அதுவே பொறுக்க முடியல என்னை மெதுவாக வருகை என்று என்னை வாங்கிட எங்க இந்த மண்ணுலகத்திலிருந்து அந்த விண்ணுலகத்திற்கு வாங்கிட வேண்டும் வாங்குமாறு செய்யணும் நீதான் செய்யணும்ப்பா வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி உன் திருவடிதான் எனக்கு வேணும் தமியனின் தனிமை தீர்ந்தே தீர்த்தே நான் தன்னந்தனியா இருக்கிறேன் என்னை நான் இந்த தனியா இருக்கிற எனக்கு உன் திருவடி கிடைச்சாதான் துணை வேற எது துணையே இல்லப்பா சொற்றுணை வேதியன் சோதி வானவன் கட்டுனை பூட்டியோர் பொற்றினை திருந்தடி பொருந்த கைத்தொட கட்டுனை பூட்டியோர் கடலை பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவி எனக்கு ஒரு துணை வேணாமா சுவாமி நான் தனியா எத்தனை நாள் இருப்பேன் அப்போ இப்ப நமக்கெல்லாம் இப்ப துணையா இருக்கிற துணையெல்லாம் துணையாகாது ஏன் இந்த துணை நமக்கு என்ன இடைஞ்சல் இருக்குதோ அத்தனை இடைஞ்சல் உடைய துணைகளாக நாம் இருக்கிறோம் எல்லாருமே அப்போ நமக்கு இருக்கிற இடைஞ்சலோ துன்பமோ இல்லாமல் ஆனா நமக்கு வேண்டிய இன்பமோ நன்மையோ கொடுக்க முடியாத ஒரு துணை வேணும் அந்த துணை எது நற்றுணையாவது நமச்சிவாயவே வருகை என்று நின்று நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போட்டி தமியனின் தனிமை தீர்த்தே தனிமைனா எனக்கு துணையாக இருக்கு உன் திருவடி வந்தாதான் எனக்கு துணையினர் அதான் சொற்றுணை வேதியன் இதுல அருமையா இருக்கு தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி ஏப்பா இது ஒரு அருமையான இடம் இது மாதிரி இருக்கிற இடம் ரொம்ப குறைவு இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனா அவளை எனக்கு தெம்பு இல்லை ஏன் பன்னிரெண்டு திருமுறை எப்படி அத்தாரிட்டியா என்ன படிச்சிருக்கிறான் ஒண்ணும் இல்லவா அதனால இந்த மாதிரி சொன்னது இங்கதான் போல் தோன்றுது இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி யார் எந்த அடியவன் ஒருவன் உன்னிடத்துல முடிந்த அன்பு இதுக்கு மேல எந்த யார் எந்த ஆன்மாவும் செலுத்த முடியாத அன்பு முழு அன்பு அப்படி யார் செலுத்துறாங்களோ அவர்களுக்கு அவங்க செலுத்தின அன்பை விட நீ அன்பாக இருப்பாய் இந்த அன்பாய அன்பர்க்கு இவ்வளவுதான் முழுமையாக செலுத்த முடியும் என்ற அளவில் செலுத்தின ஒரு ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா செலுத்திய அன்பை விட நீ அவருக்கு அன்பாயிருப்பாய் அப்ப நாம் செலுத்துகிற அன்பு எத்துணை போயினும் அவன் செலுத்துகிற அன்புக்கு ஈடாகாது ஈடாகாது தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி அவரை காட்ட அன்பனாக இருக்கிறார் பெருமானுடைய கருணை அளவிறந்த கருணை பின்னால வள்ளலார் சொன்னாரே தனிப்பெரும் கருணையினர தனி கருணை பெருங்கருணை இந்த தனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஒப்பற்றன்னு அர்த்தம் அவ ஒப்பற்ற கருணை பெருங்கருணை இதுக்கு மேல ஒரு கருணையை ஒருத்தரால செய்ய முடியாது அதான் தனிப்பெரும் கருணை என்றவே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி தனிப்பெரும் கருணை பார்த்தீங்களா அவர் சொல்லால் சொன்னால் இந்த சொல்லால் சொல்லிக்கலாம் ரொம்ப அருமை பேர்த்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி இன்னொன்னு என்னன்னு கேட்டா நான் எவ்வளவோ இடையிடையே பொய்மையாக இருக்கிறேன் ஆனா அந்த பொய்மை வந்து பொய்மையாகிய உடலோடு பொய்மையாகிய உலகோடு பொய்மையாகிய உணர்வோடு எல்லாம் இருக்கிறேன் இருந்தா கூட அவற்றை எல்லாம் நீ மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து அருள் செய்யறே தவிர அதுக்காக நீ வந்து என்னை காழ்போய் செய்யல செய்யலப்பா அது உன்னுடைய கருணை பொய்மை என் பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்ட அருளிடும் பெருமை போற்றி வார்ந்த வார்ந்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி தேவர்களுக்காக நீ விஷத்தையும் உண்டாய் ஆர்த்தனின் பாதம் போற்று பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி ஆர்ந்த நின் பாதம் இந்த ஆன்மா எங்கே ஆறுதல்னா பொருந்தணும்னா திருவடியில தான் பொருந்தணும் வேற எங்க இது பொருந்த வேண்டிய இடமே எங்கே அங்கேதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறேன் ஏழு திருக்குறளை திருவடி பற்றி சொன்னார் பத்து திருக்குறள் ஏழு திருக்குறள் திருவடி அதனால வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டு பெயல தனக்கும் இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கெல்லார் மனக்கவலை மாற்றுகிறது கடைசியில பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராத நீந்த போடாண்டார் இப்படி அப்படிப்பட்ட கொண்டே திருவடி மிகச்சிறந்த திருவடி தருக நின்பாதம் அல்ல ஆர்ந்த நின்பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போட்டி போற்றி இப்புவனம் நீர்தி காலொடு வானமானாய் முன்ன சொன்னதுதான் இந்த என்வகை பொருளாகவும் இருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம் போற்றி எவ் உயிர்க்கும் தோற்றமாயினி தோற்றமில்லாய் அது உன்னுடைய பெருமை எல்லா உயிரிலும் தோற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு கிபியா கிமுவான்னு கேக்குறீங்க பெருமான் தோன்றியது கிபியா கிமுவா அப்படின்னு கேக்குறேன் மக்கு பேல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அதுக்கு ஆதின்னு ஒண்ணு இருந்தாதான் அந்தம் அந்தம்னு ஒன்று இருந்தாதான் ஆதி ரெண்டும் இல்லப்பா ஆனா அதுக்கு நேர் மறுதலையா இந்த ஆன்மாக்கள் ஆகிய உடம்புக்கு ஆதி அந்தம் உண்டு ஆதி அந்தம் உண்டு நம்ம டிசியில உட்கார்ந்து இருக்குது எப்ப பொண்ணு ஆகவே அப்படி இருக்கிற பெருமான் போற்றியெல்லாம் எவ்வுயிர்க்கும் தோற்றமாய் நீ தோற்றமில்லாய் எல்லா உயிரிலும் இந்த உடம்போடு கூடி வாழ்வதற்கு நீ அருள் செய்யற ஆனா உனக்கு ஒரு தோற்றம் இருப்பதில்லை தோற்றம் என்றேல் மரணம் என்று அல்லவா அதனால அது யார் சொன்னது சுந்தரர் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரமனை வாழ்க்கை இங்க தோற்றம் இல்லை மரணம் இல்லை தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரமனை வாழ்க்கை இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழைமனை வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப அருமையா தனித்தனி சொல் திருமதி மாநாடு நடத்தின போது இந்த மாதிரி ஏதேனும் தாளில் எழுதி ஒட்டணும்னு சொன்னா இதெல்லாம் ஒட்டணும் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய் அது போல இந்த உலகத்திலே கூட எல்லா உயிரிலும் அந்த உடம்பை நீக்குகின்ற பொழுது நான் வேணும்னே சொல்றேன் எல்லா உயிரிலும் உடம்பை நீக்கும் போதுன்னு சொல்றது எல்லா உயிரிலும் போன போதுன்னு சொல்லல ஏ உயிர் என்றும் அனாதி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது கடவுள் பெருமானே நீ எப்படி ஆதி அந்தம் இல்லாதவனோ அது போல இந்த ஆன்மாவில் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஆதி அந்தம் இல்லாதது இப்ப எது ஆதி அந்தம் உடையது இந்த உடம்பு பாழா போன உடம்பு தான் ஆதி அந்தம் உடையது இது ஒரு காலை இல்லை அந்த உயிர் என்றும் இருக்குது அப்ப ஆண்டவனும் என்றும் இருக்கிறான் ஆதியம் அந்தவம் இல்லா அரும்பெரும் ஜோதி இந்த உயிரும் ஆதியம் அந்தவம் இல்லா அரும்பெரும் உயிர் இந்த உயிரை பிடிச்ச சனியனும் ஆதியம் அந்தவம் இல்லா அரும்பெரும் சனி எது பாசம் எனவே மூன்றும் அனாதி என்று நம்முடைய சிந்தாந்த சொல்லிச்சு பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதி திருமூலர் திருமந்திரம் எப்படி பதியாக இருக்கிற தலைவன் அனாதியோ அதுபோல இந்த பசுவாகிய உயிரும் பசுவை பிடித்திருக்கிற பாசமாகிய அந்த சனியனும் கூட அனாதிதான் இது மாதிரி சித்தாந்த சாத்திரத்தை திருமுறைகளில் வழி பாரும்போது திருமூல திருமந்திரம் தான் முத முத சொல்லி அருமை என்ன பண்றது அப்படிலாம் கொடுத்து நம்ம தலைப்பு பேசணும்னா திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம்னு சொன்னோம்னா ஏன் சிவ சிவ திருமந்திரத்தில் திருவைந்தெழுத்து திருமந்திரத்தில் யோகம் கொண்டு திருமந்திரத்தில் உபாசனை அது எந்தெந்த வடிவில அந்த மாதிரி அந்த அமைப்புகள் ஆறா சக்கரங்கள் அமைத்து அதுல மந்திர மந்திரங்களை உள்ளே அமைத்து எப்படி உபாசனை பண்ணுன்றது அது வேற எந்த திருமறையிலும் இல்லை தத்தாந்திரம் தான் திருமந்திரம் மட்டும்தான் இருக்குது அதனால இப்ப நமக்கு விளங்கவும் இல்லை இப்போ எப்படியெல்லாம் நம்ம திருவேந்தரத்தில் சொல்றோம் திருவைந்தளத்தினுடைய கூறுகளாக சிற்சில அந்த மேல இருக்கிற அந்த பீஜங்கள்லாம் வைத்து இன்னென்ன மாதிரி சக்கரங்கள்ல வைத்து அது வழிபாடு செய்யணும் இருக்குது அது அந்த ஒரு திருமுறை தான் சொல்லுகிறது திருமல திருமந்திரம் தான் அதை வல்லுநர் இப்பொழுது யாரும் இல்லாமையினாலே அப்படியே புசத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சிவ சிவ சிவ கன்னத்துல போட்டுக்க வேண்டியது பல கருத்து ஒண்ணும் முடியல அறியாது கடினமா இருக்கு சரி இப்படி எல்லாம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் இன்னை புணர்கிறா நீ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐம்புலன்கள் இந்த தீமைக்கு இந்த ஐம்புலன் சரியா வருதே தவிர ஆனா உனக்கு வந்து வரமாட்டேங்குதுப்பா சில சமயங்கள் ஞானிகள் ஆகிய உங்களுக்கு வருது எங்களுக்கு எங்க வருது இந்த ஐந்து புத்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டா இருக்கிற என்னைக்கு ராத்திரி என்ன பண்ண ஓ சரி சப்பாத்தி தான் போட்டியா என்ன வச்சிருக்கேன் ஆமா தினமும் என்ன வைக்கிறது ஒரு சக்கரை தொரு தின்னுங்க அப்படின்னு சக்கரை தொரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் பாலை ஊத்தேன் அப்படின்னாரு அதில் சர்க்கரை போடேன் இல்லை ஒரு நாளைக்கு வேற எதுன்னு இப்படி இந்த சுய ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம் இந்த ஒலியில் வழிபட்டு இருக்கே தவிர இந்த சுய ஒளி ஊறு ஓசை நாற்றம் எல்லாம் அந்த அருள் வழிபட முடியலையே அது நம்முடைய ஊழ் அவையெல்லாம் நீங்கணுங்கிறார் இதுதான் நாம் இதுவரை படித்த எந்த பகுதி இது காருண்யத்திற்கு இறங்க பெருமானுடைய காருண்யம் வேண்டும் என்று இறங்குகிறார் இப்பொழுது ஆனந்தத்தை அழுந்தல் பெருமான் அது மாதிரி அவன் நாம் வேண்டுமாறு அவன் கருணையை தந்துவிட்டால் அது பெரிய ஆனந்தம் உயிர்களுக்கு அந்த ஆனந்தத்துல அந்த ஆன்மா அப்படியே அழுந்து நிற்கணும் அதிலேயே தோய்ந்து நிற்கணும் அதை பற்றி சொல்லுகிற பகுதிதான் புனற்பதொக்கு இது ஒரு தனி சந்தம் இந்த பதிய மட்டும் அது என்னமோ தெரியல இந்த ஒரு தனி பதியம் மட்டும் <clears throat> ஒரு தனி சந்தமுடையது புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய் புணர்ப்பதன்றிதன்ற போது நின்னுடன் நின்னிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனி புணர்ப்பதாக அங்கனான புங்கமான போகமே இந்த மாதிரி சந்தத்தை நீங்க மற்ற பாட்டு போனதுல படிச்சு பாருங்க போற்றி புவனம் நீத்தி காலோடு நடக்கல பின்னால் அடுத்ததுல பிச்சு கேடு பொய்க்காக நடக்கல முன்னும் பின்னும் நடக்கல என்னமோ இது மட்டும் ஒரு தனி சிந்தம் எல்லாம் பாருங்க போகம் வேண்டி வேண்டிடேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையலாதிரேனின் எம்பிரான் ஆகும் இண்டு கம்பம் வந்து குஞ்சி எஞ்சலிக்கனே ஆக என்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனி இப்படி ஒரு சந்தத்தை இப்படியோ திருவாசத்துல அந்த ஐம்பத்தோரு தலைப்புல இது ஒரு தலைப்பு இது ஒரு தலைப்பா இருக்கு வேற எங்க அப்படி இல்ல புனற்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினால் நோக்கினாய் எந்த என்னை ஆண்டு எப்படி நோக்கின புனற்பதொக்க பூன நோக்கினாய் இந்த ஆன்மாவை நீ வந்த அன்னைக்கு அருள் செய்த பொழுதே பார்த்த பொழுதே என்ன செய்றாய் இந்த ஆன்மா தன்னோடு புணரணும் சேரணும் அப்படி சேர வேண்டும் என்ற திருவருள் அப்பா நீ செய்தே என்னை நோக்கினேன் இல்லைன்னா என்ன நோக்க என்னை நோக்காம இருந்தா முன்னே சொல்லியிருக்கிறேன் நேரா எடுத்துட்டு போயிருப்பேன் குதிரை வாங்கியிருப்பேன் நேரா கொண்டு அரசங்கிட்ட விட்டுருப்போம் ஆமா மாண்புமிகு அமைச்சரே நீடு வாழ்க அருமையாக இப்படிப்பட்ட அமைச்சர் அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓரிரு மாதங்களுக்கு பின்ன என்ன பண்ணிருப்பார் என்ன நம்முடைய மாண்புமிகு அமைச்சருக்கு திருமணமே என்ன ஒண்ணு ஆகல இந்த தரம் திருமணம் ஆயிடணும் என்று சொல்லி திருமணம் ஆக வைத்து ஆடி மாசம் ஆடிக்கு மாமா வீட்டுக்கு போய் தீபாவளிக்கு மாமா வீட்டுக்கு போய் கழுத்த இருக்கலாம் அல்லவா இப்படி இருந்திருப்பார் அது இந்த நோக்கிய நோக்கம் இந்த ஆன்மா தன்னை சார வேண்டும் என்றுதானே நினைச்சு செய்தப்பா அது செய்ய வேணாமா என்று கேட்கிறார் புனற்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய் புனற்பதன்றிதென்ற போது நின்னுடன் நின்னிதாம் எந்த ஒன்றிற்காக நீ என்னை வந்து நோக்கி என்னை நோக்கி நீ அருள் செய்தாயோ அது எனக்கு செய்யலையப்பா ஏன் நான் பிரிந்தல்லவா இருக்கிறேன் நான் உன்னோடு புனந்தல்லவா இருக்கணும் அதுக்குதான் என்னை நோக்கினாய் அது இல்லாத போது எனக்கு என்ன ஒரு பயன் இல்லாம இருக்கேப்பா என்று சொல்லி வேண்டுகிறார் புணர்ப்பதன்றி என்ற போது நின்னோடென்ன எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனே புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே சரி நீ அன்னைக்கு நோக்குனது நீதான் நீ உண்மையாவே அதை நோக்கியவாறு எனக்கு அந்த உன்னை உன்னை உன்னுடைய அந்த தெரு அந்த உணர்வோடு கூட்டி உன்னோடு நான் புணரும்படியாக செய்யாம செய்யறது நீதான் அதனால சாமி நான் வந்து உன்னை அடையறதுக்கு தகுதி இருக்கோ அடைய முடியாம தகுதி இருக்கோ உன் மேல இருக்கிற அன்பையாவது எனக்கு குறையாம கொடு சுவாமி அன்பை கொடு அதுதான் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் பெருமானே உன்னிடத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அன்பு என்னைக்கும் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் வேண்டி பின் வேண்டுகின்றார் அப்ப இன்னொரு வர வேணும் சுவாமி பிறவாமை வேண்டும் அப்போ எனக்கு உண்மையில அன்பு வேணும் இன்னொன்று இனிமே பிறக்கக்கூடாது சரி நான் கேட்கிறேன் என்னுடைய ஊழ்வினை ஒரு கால் இன்னும் பிறக்கும்படியாக இருக்குமானா என்ன செய்யறதுன்னு அந்த ஊழ்வினை நீக்க முடியாதே என்ன பண்றது மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படி ஒரு கால் பிறப்பு இருந்ததுன்னு சொன்னா நீ என்ன மறக்காமையாவது இருக்கும் இன்னும் வேண்டும் ஏண்டா ராஜா போதுமான்னு கேட்டாரு போதுமானு தான் கேட்டு வர்றாங்க இப்போ பார்த்தீங்களா போதுமா இன்னும் வேணுமான்னு தான் கேட்கறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இங்கே இருக்குது அப்படின்னு அத இன்னும் வேண்டும் அப்படிங்கிறீங்களா ஆமா ஆமா ஆமா ஆனம் என்பது இன்று பாலை குறித்தது அல்லவா அப்படி எனவே புணர்ப்பதாக அன்றிதாக அன்புனின் கடற்கனியும் அதனால உன்னை கூட்டினாலும் சரி கூடாம முடியாத புண்ணியம் இருந்தா இழப்பு இருந்தாலும் சரிப்பா ஆனா அன்பாவது எனக்கு உன்னை விட்டு மாறாமல் என்று கேட்கிறார் அந்த இரவாத இன்ப அன்பு வேண்டி வேண்டுகிறார் என்று சொல்றாரே அது போல இரவாத இன்ப அன்பு வேண்டும் பேசிட்டு இருந்தோம் இந்த பதினோராம் திருமுறை நமக்கு அதிகமாவே சிந்தனையில் கிடையாது பதினோராம் திருமுறை ஏன் கேட்டா பதினோராம் திருவிழா பத்து பதினோரு பேர் பாடியிருக்காங்க அம்மா பாடியிருக்காங்க சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கார் திருமுருகாற்றுப்படி அதுலதான் இருக்கு சங்க இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கிற திருமுருகாற்றுப்படி அங்க இருக்கு ஒரு நூல் தனியின் உலை ஒண்ணு இருக்கு அப்புறம் கண்ணப்ப தேவர் திருமரம் ரெண்டு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் பாடினாங்க அப்புறம் நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகளுடைய நூல்கள் பத்து நூல்கள் இருக்கு வேண்டிய நூல் அப்புறம் கபில தேவர் பாடியது அதிராடிகள்னு ஒருவர் பாடினது இதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் இதுக்கே வரல பட்னத்தார் பாடினது எல்லாம் இருக்கு பதினோராம் திருமுறை அப்படியே தொடாத பகுதியாகவே போயிடுது பத்தாம் திருமுறை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தொடுறாங்க திருமந்திரம் ஆனா பதினொன்னு தொடவே இல்லை அப்படியே போயிட்டு பாத்தீங்களா இந்த குரலை சொல்லலாம் பாத்தீங்களா இது பாலையாக இருந்தது இங்க தளிர்க்குது எங்க திருவண்ணாமலையில பொறுத்திருந்து பாருங்கள் இந்த இரவாத இன்ப அன்பினை இங்கே வேண்டுகிறார் நம்முடைய மணிவாசகரும் போகம் வேண்டி வேண்டிரேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையராதிரேனன் எம்பிரான் பெருமானை உண்டத்துல இன்னும் மீண்டும் இந்த உடலோடு கூடிய அந்த இன்ப வாழ்க்கை அனுபவிக்கணும்னு நான் விரும்பவே இல்லை போகம் வேண்டி போகம்ங்கிறது இந்த உடம்போடு கூட அனுபவிக்கிற இந்த இம்மை உலகம் இன்பம் இது எனக்கு வேண்டே வேண்டாம் சொன்னேன் போகும் வேண்டி வேண்டியிலேன் சரியப்பா இந்த உலக வாழ்க்கை மேலுலக வாழ்க்கை அது வேணாம் வேணாம் புறந்தராதி இன்பமும் அந்த தேவேந்திரன் மற்ற இது அந்த பதவியெல்லாம் கூட வேண்டாம் ஏகனின் கடல் ஏனையராதியிலே நம்பிரான் ஏக ஏகம்னா ஒன்றே ஒன்று உன் திருவடி தான் வேணும் வேற எதுவும் எனக்கு அந்த திருவடி ஒன்றுதான் எனக்கு தேவையை தவிர வேறு எதுவும் இல்லை அது ஒன்று தருகிறேன் பிண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனி ஆக என்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனி ரொம்ப அருமை பிண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனி ஆக என்ன செய்யணுமா என்னுடைய கை என்ன ஆகணும்னு கேட்டா இப்படியே இந்த உடம்பெல்லாம் நெகிடணும் கண்ணில் தண்ணி தாரதாரையா பெருகணும் இந்த கையானது அப்படி தானா குவிஞ்சே இருக்கணும் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே அப்படி இருக்கு உச்சி குவித்தது இது அப்படியே திருமுருகன் ஆட்டப்படல உச்சி கூப்பிய கையினர் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும்னாரு இங்க சிறங்குவிவார்னு சொல்லிச்சு அங்க என்ன பண்ணார் உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரடுத்தடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மறிங்கின் நவிலப்பாடி விரையுறு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத் துறைதலும் முருகா திருவேரகத்துல இங்க கீழே காவிரியில குளித்தவர்கள் எல்லோரும் உச்சி கூப்பிய கைதராக கையில மலர்மை மலர் எடுத்து கொண்டு போறோம் போகும்போது என்ன செய்வாங்க ஆறடுத்தடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கின் நவிலப்பாடி போகும்போதே அந்த மேல் படியேறுகின்ற பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் ஓம் நம குமாராய ஓம் நம குமாராய ஓம் நம குமாராய என்று சொல்லிட்டே போங்க சங்க காலத்துல தமிழ் மக்கள் அருமையாக இறைவனை வணங்கிய அமைப்பெல்லாம் இருக்கிறது திருவிழாட்டுக்குள்ள இருக்கு அதனால கடவுள் இல்லைங்கிற தமிழனை நாங்க பார்க்கல இப்ப இருக்கிற இலக்கியத்துல நாங்க பார்க்கல இருந்து அதான் பழசா இருக்கு எட்டு தொகை பத்து பாட்டு பதினஞ்சு கணக்கு எல்லாம் இருக்குது சகலத்திலையும் எல்லாம் இறை பக்தி இருக்கே தவிர இறை பக்தி இல்லாத தமிழனை நாங்கள் இலக்கியங்களில் காணவில்லை காணவில்லை தமிழ் இலக்கியத்தில் எங்க முடிவு இல்லைன்னு சொன்னா சொல்லு இந்த இலக்கியத்தில் இல்லைன்னு சொல்லு யாண்டும் நீக்கவர இருக்குது அதனால் அந்த உச்சி குப்பி கைனராக வழிபாடு செய்தது திருமுருகாட்டுப்படையில் இருக்கு அது போல இங்கே என்ன செய்யணுமா பெருமானி எனக்கு என்ன வேண்டும் ஆகும் விண்டு கம்பம் வந்து இந்த உடம்பானது அப்படியே நெகிழணும் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருகங்கிறார் பாருங்க அருணகநாதர் அது போல இந்த உடம்பானது அப்படி நெகிழ்ந்து உருகணுமா குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக இந்த குஞ்சின்னா இந்த இது தலைக்கு உச்சி இதுல அப்படியே அஞ்சலிக்கன் இப்படி வந்து கூப்பிடணும் இப்படியே என்னுடைய கையானது இப்படி கூப்பியே இருக்கணும் என்னுடைய மனசு அப்படியே நெகிழ்ந்து என்னுடைய கரங்கள் ரெண்டும் தலையின் மீதே இருக்கணும் ஒன்று இன்னொன்னு என்கை கண்கள் என்கை என்னுடைய கையானது அப்படி குஞ்சலி தலையில் இருக்கணும் கண்கள் தாரை ஆறதாக ஐயனி கண்ணில் தண்ணி வரணும் சும்மா ஒவ்வொரு சொட்டு வரக்கூடாது அப்படியே தாரதாரிய மழையா பொழியும் மார்வார பொழிகண்ணீர் மழை வாரும் திருவடிவும் எங்க இருக்குது அப்பர் சுவாமிகள் சேக்கலாறு தான் மார்பார பொழிகண்ணீர் கண் அப்படியே வர தண்ணியானது இந்த உடம்பு மார்பெல்லாம் நனைஞ்சு வருதான் மழை வாரும் திருவடியும் செம்பொன் தாலே சேர்வான திருமணமும் கை உழவாரப்படையும் கையில உழவாரம் இவற்றையோடு கொண்டு செல்கிறார் வீதியிலே அப்படி நிழற்படம் எடுத்தார் யாரு ஸ்டடி சொல்லாம போட்டோ எடுத்தார் நாவுக்கரசருக்கு ஸ்டடி சொல்லாமல் நடற்படம் எடுத்த இடங்கள் மூன்று எங்கெங்கு அடுத்த மாசம் எங்க ஏமா அடுத்த மாதம் வரைக்கும் அடுத்த அடுத்த மாதம்